அது மட்டுமா விஸ்வாவசோஸ்துனயாது விஸ்வாவசூனுடைய பிள்ளை இடத்திலிருந்து கந்தர்வன் அவனிடத்திலிருந்து மூன்று வீட்டை கத்திருந்தாளாம் என்ன கீதம் லௌகிகமான பாட்டு நிருத்தியம் நர்த்தனம் டான்ஸ் காமத்தா காம வேதத்தையும் வந்து அத்தியனம் பண்ணினாராம் அப்படின்னு இருக்க வச்சுக்கிட்டு தியானம் பண்றது அப்படி மூன்று விதமான வித்தியை அங்கவர் கற்றுக்கொண்டிருக்கான வித்தியாசங்களுடைய பிள்ளை நடத்துறேன் அகமிஷ்யதி சீக்கிரத்தில் வர அர்ஜுனன் சகல வித்தியும் கற்றுக்கொண்டாச்சு என்ன காரணம் தெரியுமா எல்லாம் பரமேஸ்வரன் ஆராதிச்சு அர்ஜுனம் பிரம்மண பில்லப்படணும் உணவையா அர்ச்சனை பண்ணினானே ஹிமூத் பாஸ்கத்துல போய் பிரதிஷ்டிங்கிற மகாமந்திரத்தை வியாசாச்சாரியாளர்கள் உபதேசம் பண்ணிட்டு அதனுடைய பெருமையாக்கம் தபசோஹி பரம் நாஸ்தி மேற்பட்ட ஒரு சாதனம் கிடையாது தபஸ் தபசுனா சித்தை காத்தியத்துடன் மந்திரத்தை ஜபிப்பது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவது ஸ்தோத்திரம் பண்ணுவது எல்லாம் தபசு தான் தபசுனா என்னன்னு ரிஷிகள் போய் விசாரிச்சா ஏகாக்கிரமனம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவது பஞ்சாட்சராஜ மந்திரங்களை ஜபிப்பது பகவானுடைய ஸ்தோத்திரங்களை துதிப்பது இதெல்லாம் தபஸ்தான் பிரம்மத்தை ஒத்தம் அடைய வேண்டுமையானால் மந்திர ஜபாதிகள் பகவதாராதனம் நாம சங்கீர்த்தனம் இவைகள் நாளாக அடையலாம் உலகத்தில் ஒரு பெருமை அடையணும்னா மகத்துவத்தை அடையணும்னாலும் தபஸ் இல்லாமல் பெருமை அடைய முடியாது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு உள்ளே என்னன்னா கர்ணன் என்ன சொல்லிட்டா அர்ஜுனனை கொண்டுட்டு தான் விடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படி பிரதிஜை பண்ணிட்டு கர்ணன் கர்ணன் சொன்னா சொன்னபடி நடத்தக்கூடிய வல்லமை உள்ளவன் வெறும் பெயர் ஏதாவது சொல்லுவான் என்ன பண்ணுவேன் தெரியுமா இந்த பூக்கோட்டையே அப்படின்னா வந்து ஆட்சி கும்பிடு என்ன பிரமாதமா பெய்யப்பட்டு ரெண்டு சுட்ட கொடுவோம் அப்புறம் அப்படின்னு திருப்பி கடைசியில் கட்டு வாங்கி கொடுக்கணும் அந்த வெத்தலைகளை கொடுக்கணும் ரெண்டு வெத்தலை பாக்கிய சுவாமி நைவேத்தியம் பண்ண தேடி சொல்லி கொடுவோம் அப்படி இல்லை கர்ணன் சொன்னா சொன்னபடி நடத்தக்கூடிய திறமை உள்ளவன் சக்தி உள்ளவன் அப்படிப்பட்ட மகாவீரர் கர்ணன் அவன் வந்து அர்ஜுனனை உண்மை சீதிக்கிட்டு இருந்தான் அப்படியே அந்த வேட்டை நாய் மரணாய் பிடிக்கிறதுக்கு எத்தனை பண்றா போல பண்ணிட்டு இருக்கானோ அந்த பயம் புத்தகத்தில் இருக்கான் ஆனா நீ பிரதிஜை பண்ணிட்டால் தர்மபுத்திரன் யுத்தம் வந்து உன் குழந்தைய யாரா உத்தர் பூந்தா பாக்கி நாலு பேரும் ஜீவன விட்டுவிடுவோம்னு பிரதிஜை பண்ணிட்டாள் எல்லாரும் உயிரை விட்டு அவன் ஒரு குழந்தை போனதுக்கு அப்புறம் நான் நாலு பேர் அந்த சொத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படி அவளுக்கு பிரதிஜை நம்ம வம்சமே போடுவோம்னு அப்படி ஒரு விசாரம் அதே ரோமசன் மகர்ஷி மகாத்மா தபஸ்வியாகினாலே தர்மபுத்திரன் கூப்பிட்டு சொல்றாள் മനസ്സില് കർണത്തിലെന്ന് ഭയമിരിക്കി അവൻ പരശുരാമ ശിഷ്യൻ അപാരമാണ ബലം വാഴ്ന്നു വന്ന് അന്ന് അരിച്ചാറും നിങ്ങൾ പടവേ ഉണ്ടാകുന്ന അർജുനം വന്ന ഉടനെ എന്താ ഭയം പോയിടും അവൻ കത്തിക്കേണ്ട രീതി നിങ്ങൾ പാത്തേലയാനാൽ உங்க ஹிருதயத்துக்கே ஆனந்தம் உண்டாயிடும் அதை நாம் போக்குறேன் நாளாம் லோமசங்கர மகர்ஷி தர்மபுத்திர பார்த்து அர்ஜுனன் ஒரு சமாச்சாரம் ஒரு சொல்லியார் அது சொல்றேன் என்ன சொன்னான்னா எங்க அண்ணா காட்டுல சமப்படுறாள் அவளை போய் நீங்க ரட்சிக்கணும் நாளா லோமசரை கூப்பிட்டு தேவலோகம் போய் அண்ணா கவலையா என்ன பிராந்த சௌகாரம் பாருங்க அப்படி அப்படி இருந்துட்டாள் धनञ्जयेन चाप्युक्तम् என்ன சொன்னான் தெரியுமா குழந்தை அர்ஜுனன் தேவலோகத்தில் என்னை பார்த்து என்ன கூட்டி எங்க அண்ணாவை நீங்க ரட்சிச்சு ரொம்ப மனது தளர்ந்து போய் கிடக்கும் நீவன் ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அதனால மன கவலை அடைஞ்சிருப்பார் இந்த மனக்கவலை அடைஞ்சவனுக்கெல்லாம் மார்க்கம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் வித்யாதீப்தே ஜகதி விபுதா சாதவஸ்திய தீப்தே கங்கா தீப்தே மலின மனசா தான தீப்தே தனாட்யா தாராதீப்தே தரணிபதய யோகினோத்தியான தீப்தே லஜ்ஜாதீப்தே புலயுவதயா பதகம் களையந்தி மூத்தவரோ தீர்த்தத்துல தங்கள் பாபத்தை போக்கிக் கொள்றாளாம் ஊர் ஊருக்கு ஒன்று வச்சிருக்காளாம் நல்ல வித்தை உள்ளவர்கள் மந்திரம் உள்ளவர்கள் கோடிக்கணக்கா மகாமந்திரங்களை ஜெயிச்சு நவராத்திரி முதலிய புண்ணிய காலங்கள்ல பாபத்தை போக்கிக்கணும் அது ஒரு தீர்த்தமா வாழ்க்கை மந்திர ஜபாதிகள்லாம் ஆபரத்தேதி ஹரிச்சந்திரன் போன்ற புண்ணிய புருஷர்கள் சத்தியமாகிற ஜலத்துல தங்கள் பாபத்தை போக்கிக்கணுமா மலினமான மனசு இருக்க அது பாப்பமோ இது நல்லதோ அது கெட்டதோ அவர் சொல்வது நிஜமோ இவர் ஆறு சொல்றது கேட்கறது வந்து இப்படி சந்தேகப்பட்டு இருக்கானே இவனுக்கெல்லாம் பிராயச்சித்தம் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணாதான் இருந்தாள் அவன் எத்தனை சாதிப்பில் எத்தனை பிரம்மகாசத்தை சொன்னாலும் ஏதோ அவரா சொல்றாரோ அப்படிலாம் கூட சொல்லுமா கங்கா தீர்த்த மலின மனசா ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மனம் உள்ளவர்கள் நல்ல சத்பாத்திரத்துல தானம் பண்ணி அந்த தீர்த்தமாக ஒரு புண்ணிய தீர்த்தத்தினால தன் போட்டிக்கணுமா ஐஸ்வர்யம் உள்ளவன் ரொம்ப நான் ஏகாதிக்கு பண்ணியிருக்கேன் வாதிசனிக்கம் பண்ணியிருக்கேன் அறிவாகணும் அதான் அப்படி பண்ணியிருக்கேன் இருந்து புண்ணியத்தை சம்பாதிச்சானா அவன் புண்ணியம் வேற ஆரம்பிச்சிட்டான் இன்னாருன்னா இருக்கு இன்னொன்னு சொன்னாய் நிறைய பத்து குஞ்சால் அப்படிங்கிற ஒரு எழுதி ரூபோக்கு இன்ஜெக்ஷன் பண்றேன் நாங்க பூர்வனுக்கு ரூபோக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்றேன் உங்களுக்கு பூர்வனாக்கு அப்புறம் அதையும் பண்ணி இதையும் நம்புறேன் அது மாதிரி தானம் பண்ணனா ஐஸ்வர்யம் உள்ளவன் அவன் ஏச்சு விட்டான்னா அது பிரயோஜனம் பண்றது இல்லை ஐஸ்வர்யம் உள்ளவாள் தானதீர்த்தே தனாத்தியாராதீர்த்தே தரணிபதய ராஜாக்கள் சத்ரு தேசத்திலிருந்து நம்ம தேசத்துக்கு அடைஞ்சல் வந்தது ஏன்னா அப்ப பயப்படப்படாது பிரஜைகளுக்கு வந்த ஆபத்தை யுத்தத்துல போய் உயிருக்கு துணிந்து போய் அந்த கத்தி முனையினால தங்கள் பாபத்தை பொறுத்துக் கொள்றாளாம் ராஜாக்கள் யோகிகள்லாம் இருக்காளே சன்னியாசிகள் அவா எதிராக தங்கள் பாபத்தை பொறுத்துக் கொள்றாள் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி தியானம் பண்ணுவாள் தியானத்தினால தங்கள் பாபத்தை பொறுத்துக் கொள்வாள் சன்னியாசிகள் வேற என்ன பண்ண முடியும் அவளுக்கு வேற அன்னதானம் பண்ண முடியுமா அல்லது அமாவாசையில ஸ்ராத்தம் பண்ண முடியுமா மகாலயம் பண்ண முடியுமா எல்லாத்தையும் விட்டாயிடுச்சு கர்மாவெல்லாம் விட்டு போவாளே அவளுக்கு இதுவே பாபக்ஷயகரமான காரியம் எழுதினாள் யோகினோ தியான தீர்த்தே தியானம் லஜ்ஜாதீர்த்தே குலயுவதையா பதகம் களயந்தி குலஸ்திரிகள் இருக்காளே அவள் தங்கள் பாபத்தை எப்படி போக்கிக் கொண்டிருந்தாள் லஜ்ஜையாகிற தீர்த்தத்தினால தங்க பாபத்தை போக்கிக்கணுமாம் குலயோகிகள் அவ திட்டுக்கு கால மாதிரி விரிக்கப்படாது லஜ்ஜா தீர்த்த குலயுவதையா பதகம் களயந்தி தங்கள் பாபத்தை பூசிக் கொள்வான் நாள் அப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்காளாம் புண்ணிய தீர்த்த இருக்கு அது மனக்கவரை வந்தவர்களுக்கு அது பெரும் பயாபகயங்களால் நினைவு சொல்ல போதால் அல்ல அவ சிங்க தீர்த்தத்துக்கெல்லாம் நீங்க அழிச்சு போகணும் ஒரு தீர்த்தத்துடைய மகிமையும் சொல்லணும் நாளாம் அர்ஜுனன் गोपिकाजीवनस्मरणम् भवता चानुमुक्तोऽसौ எத்தனை தீர்த்தம் உலகத்தில் உண்டோ அறுபத்தாறு கோடி தீர்த்தமாம் கோடின்னு சொல்லியிருக்காள் அறுபத்தாறு கோடி புண்ணிய தீர்த்தம் இருக்கான் அத்தனை தீர்த்தத்துக்கு நீங்க எங்கண்ணா வழிச்சு போகணும் பாதாக்களுடன் நாளாம் அர்ஜுனன் இந்திரன் உடனே சொன்னாள் தர்மபுத்திராதிகளை தீர்த்தத்துக்கு நீங்க அழிச்சு போகம்னாள் அதனால நான் பறந்து வந்தேன் மகாபயங்களை எல்லாம் போக்கும் புண்ணிய தீர்த்த பிரஸ்தானம் பண்ணினாள் நான் கூட அழிச்சுன்னு போய் ரட்சிக்கிறேன் நாளாம் ஓமச்சர் தர்மபுத்திர இப்படி ஒரு பெரியவா வந்து தீர்த்தம் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் சொல்றேன் எப்படி ஸ்நானம் பண்ணம்னு சொல்றேன் ஒரு விதமான ஆபத்து இல்லாம நான் அழிச்சு போறேன் வாரும்போது கூட்டாளா தங்களுடன் நான் கூட வரேன் கவலை வேண்டாம் நாளாம் சொன்னது வெறும் ஆளுங்க நீங்க ஓட்டு நின்றுங்க நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் நீங்க எனக்கு பயப்படுறேன் ஐம்பது கார் நான் கொண்டு வரேன் ஒரு நானூறு யாரும் பெட்ரோல் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுக்கணும் வாங்கிட்டு போயிடாம போடுவேன் இந்த வாகனத்தை எடுக்க மாட்டான் ஓட்டு முடியல மட்டும் அப்புறம் வந்து நிற்போம் என்னன்னா உங்களுக்காக தான் நான் அங்கே போய் இருந்து ஒர்க் பண்ணேன் எங்க இதில் போய் டெல்லியில் போய் இருந்து ஒர்க் பண்ணாதான் மெட்ராஸ் ஓட்டு வாங்குறது அப்படி புரிய போடுவோம் போக்குரியா இருந்தா மகன்கள் அப்படி சொல்ல மாட்டார் சோமேஸ்வர் நான் கூட இருக்கும் நான் இருந்து ரசிக்கிறேன் கேமட்ட கொடுக்குறேன் அப்படி சொல்லி அழிச்சுன்னு போறாள் ஆனா எனக்கு என்னமா தெரியும்னா நான் ரெண்டு முறை பூமண்டலத்துல இருக்கிறேன் அறுபத்தாறு கோடி தீர்த்தத்தையும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரெண்டு முறை சின்ன தீர்த்தங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் பூத்தம் தேங்கிறா புண்ணிய தீர்த்துக்கு வெறும் பெருவை காவேரியோடு ஸ்நானம் பண்ண மாட்டேங்கிறா दृष्टीत्तान्मया पूर्वम् दृष्टानि कुरुणन्दनाम् तृतीयम् द्रक्ष्यामि तान्येव भवतान्येव भवता மூன்றாவது முறை உங்களுடன் கூட ஒரு முறை தீர்த்த தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்றேன் மரணம்னு கூப்பிட்டாளாம் தர்மபுத்திரை ரோமசர் पुण्यकृतभिर्युधिष्ठिरा இந்த புண்ணிய தீர்த்தத்தை ஆதரிசிகள் எல்லாம் போயிருக்காள் ஸ்நானம் பண்ணியிருக்காள் ராஜாக்கள் எல்லாம் போயிருக்காள் பிரம்மபுத்திரத்தை சொல்றாள் யாரார்கிட்ட இப்படி சொல்லுவோமோ அப்படி சொல்லுவோம் அவன் வைர வியாபாரி சுந்தரேஸ்வரே ஒரு ஜட்ஜிட்ட போய் விஷ்ணு ஜட்ஜிட்டு கொண்டு போய் சோறு கொடுத்தாருன்னா ஹைகோர்ட் ஜட்ஜி ஆத்துல வாங்கியிருக்காரா வாசம்சாரத்துக்குன்னு சொல்லுவார் சொன்னா ஹைகோர்ட் ஜட்ஜி ஆத்துல வாங்கியிருக்காரா அப்ப நான் வாங்கணும் வாங்கிட்டு வரணும் எங்கேயாவது சாட்சி வாங்கியிருக்காருன்னா வாழலாம் போகணும் ராஜரிஷி எல்லாம் உங்க தீர்த்தத்துக்கு பூஜித்தாள் தர்மபுத்திராங்கிறாள் லோமசர் ஆரெல்லாம் பூஜித்தாள் தெரியுமா சக்கரவர்த்திகள் தான் பூஜித்தாளாக்கம் மகாராஜ யாத்திரை பண்ற குடும்பத்துல பயமே வராதா அவன் புக்கு புக்குன்னு சில குடும்பத்துல புட்டு புட்டும் போயிடும் அந்த ஆபத்துக்கெல்லாம் விலகிவிடுமாம் புண்ணியம் இல்லாதவனுக்கு இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண விட்டாலும் பாபம் உள்ளவன் என்னென்ன பாபம் நாள் ஒரு அஞ்சாறு கோஷ்டி இருக்கிற அந்த வேலைக்கெல்லாம் நல்ல தீர்த்த ஸ்நானமே கிடைக்காது என்னென்ன சில வந்து கபட்டமா பேசுவன் புதுவா இருக்க மாட்டான் அவன் நேரம் கண்டு உங்க மாதிரி யார் துருவம் பாரதம் அந்த போய் வெளியே தொடர்ந்து ஊக்கிரிகளுக்கு ரெண்டு நாட்கள் பாம்பு அவன் பாம்புக்கு ரெண்டு நாட்கள் தேசிகன் சொன்னால் அந்த பாதியினுடைய சேமே இல்லாமல் என்ன பண்ணணும்ல பகவானை பார்த்து பாதுகை பார்த்து பிரார்த்திக்க ஓடு இந்த மாச காலக்காரனுக்கு ரெண்டு நாள் இருக்குமா பிரபுக்களாக்கா அது மாதிரி அந்த பாதிக்கும் இருக்குமா அவன் அவங்ககிட்ட சொல்லுவானா நான் இல்லைன்னு சொல்லுவோம்னா யாத்தினா யாராவது வந்தாக்க உள்ள இருந்துட்டு இந்த பதிலும் இல்லையம்மா அப்புறம் சுத்திகளா வந்து கேட்டா தூங்குறாருமா ஏன்னா இல்ல ஊருக்கு போயிருந்தாருன்னா எங்கடா வந்தா தூங்குறா நான் எதிர் வாசல் இருந்தாலும் பாக்கிறேம்மா யாத்திரம் விட மாட்டான் இல்லையவன் இவனும் விட மாட்டான் நீங்க கோவில் கொடுத்து போய் சுவாமி சோதனம் பண்ணப்படாதோ அவனை போய் ஏன் கேட்டு பாப்பானு இல்லைன்னு சொல்றவங்க திரும்பி போய் அவன் இங்க தொந்தரவு பண்ணுவான் அவர் ஜெயிச்சுக்க சொன்னார் என்ன அந்த இடத்துல வந்து விட்டுடாது என்ன தாலுகா சாஸ்திரத்தில் மகந்தராயி சொன்னார் எதுவும் அடங்கலாம் அவன் வீட்டில் போய் நாட்டகம் வேணும் போய் இன்னும் இந்த நாட்கூட பேசுவான் எதனை கொண்டு பேசுவான் அண்ணன் ஒன்று பேசுவான் அண்ணன் ஒன்று பேசுவான் இன்னும் ஒன்று பேசுவான் அப்படிப்பட்ட உங்களுடைய சங்கமே எனக்கு இருக்கக்கூடாது ரசனன் ரசன ரசனா நாக்கு ரசனன் பிரபலாந்தராயை பதாவன் பவன் ஹே பதாவணி ஹே பாதுகு அதனை நச்சின விஷயம் மனசூறுகிறது இந்த ரெண்டு நாட்குள்ள பயனோட போய் பேச வேண்டியிருக்கேன் அவன் வீட்டு போய் இருக்க வேண்டியிருக்கே அது மாதிரி என்ன நிறுத்தாது நிறுத்தணும்னா ஒரு இடத்துல நிறுத்தி என்னன்னா ரங்கநாதன் கோவில் வாசல்ல கதவு கரக்கல நிறுத்து நிற்கிறேன் பாதுகா அப்படிப்பட்டவனுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்தானம் கிடைக்காதான் என்ன கிடைக்காதுன்னா என்ன இருந்து காய்ச்சி போறேன்னு போவோம் வாழ்க்கையில ஜுரம் வந்துடும் திரும்பி வந்துடுவோம் தஞ்சாவூர் ஜில்லாவில ஜீவாஞ்சம்னு ஒரு புண்ணியக்ஷேத்திரம் அதனால எனக்கு ஓஞ்சிவாள் எங்க ஊருக்கு பிரிவாள் உற்சவத்து பண்ணா அங்கே போட்டு சேர்த்து சேதுமாவில் ஊர் அடிக்கடி போய் ஸ்தானம் பண்ணிட்டா இது புத்தகங்கன்னு பேரு அந்த ஊர்ல என்ன விசேஷம்னா பைரவ யாத்திரை கிடையாது அந்த ஊர்ல மதிச்சா அந்த ஊர்ல ஒரு கழுதை செத்து போனா கூட காது மேல இருக்கு அவன் அதை வந்து வெள்ளக்காரன்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான் அவன் தஞ்சாவூரில் கலெக்டராக இருக்கிறவன் அது மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லணும்னு அவங்க கணக்கு பிள்ளை கிராம முன்சிக்கு சொல்லி வச்சிருந்தான் மாடி போற போது அவன் சொல்லி அனுப்பிச்சான் அது எத்தனை திரட்டி இடது காது மேலே இருந்தா போட்டாலும் வலது காது மேலே வச்சு ஜீவனம் உண்டு மகேஸ்வரன் தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாளாம் வலது காதிலே காந்த பிரபு சொன்னால் ஸ்ரீவாஞ்சத்துல மறிக்கிறவன் வலது காலை கீழே வச்சு ஒருத்தனும் மறிக்க மாட்டான்னு அது கலியுமா தான் உண்டாள் அதனால எங்க காசியில மூணை முக்கானாயி வெளியில யாத்தனை உண்டு பாபத்தை மூணை முக்கானாவி அந்த யாத்தனை அனுபவிச்சுதான் ஆகணும் அந்த மூணை முக்கானாவி கோட்டி யுகமா தோணுமோ இங்க அந்த வைரவ யாத்திரையும் கிடையாது இங்க தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அதுல ஸ்நானம் பண்ணிவிட்டா பக்கத்திலேயே புத்தகங்கைக்கு பக்கத்துல ரொம்ப அஸ்திரியமான கஷேத்திரம் அது அந்த ஊர்ல மறிச்சா பைரவ யாத்திரை இல்லையேன்னு வயசான கழுவியை பாட்டி எல்லாம் சாஸ்திரத்துல ஸ்திரீகளுக்கு நம்பிக்கை இல்லையா அதனால வயசான கழிவுகள் வந்து இங்கே வச்சுட்டு சமயத்துக்கு பந்துக்குள்ள அழிச்சிங்கன்னு ஏன் சாமானமான போட்டு மூணு நாள் வண்டி பூர்ணம் போவா அங்கே ஜாதையெல்லாம் சுத்தா சுலபமா கிடைச்சி விடும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாதம் வாடகை விட்டா போதும் அங்கே போய் இறங்கி இந்த பாட்டி குளத்துலேருந்து வெந்நீர் எல்லாம் கொண்டு போட்டு புரோட்சம் வருஷம் பண்ணி ஸ்நானம் பண்ண முடியாது அப்படி போவாங்க மறுநாள் கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஸ்நானம் பண்ணுறேன் போய் அப்புறம் நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் நான் கங்கையிலே வந்து பண்ணுறேன் போய் உடம்பு நல்லா ஆயிடும் அந்த ஊரில் வந்த உடனே ராத்திரி பலாரம் மத்தியானம் சாப்பாடு அப்படின்னா ஆயிடுவேன் உடம்பு தேவையா போட்டு மறுபடியும் உடம்பு அசௌகரியமா இருக்கோ ஒரு ரூமும் வண்டி கட்டின்னு பரப்பிடுவேன் வர வழியில திருவிடச்சேரின்னு ஒரு சுருக்க கிராமம் போட்டு அங்க போயிடும் அறுவழியிலேயே போயிடும் அங்க சிவாஜ்யத்துல போக விடாதுன்னு நான் பார்ப்போம் அண்ணன் வந்துதான் போகும் ஒரு வழியிலே அது புண்ணியம் வேணும் മനഃപൂർവമായി ഇന്ന തീർത്ഥസ്നാനം വേണമെങ്കിൽ എണ്ണത്തോടെ പോകണം பத்து பேர்கள் தான் காசிக்கு போயிட்டு வந்தேன் பதிரிகாசனம் போயிட்டு வந்தேன் சொல்லணுங்கிறதுக்காக போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை சித்தத்தில் எண்ணம் உள்ளவனுக்கு தான் அது கிடைக்குமா நான் வித்வானே அதனுடைய பெருமை தெரியாத உனக்கும் கிடைக்காதாம் புண்ணிய தீர்த்தம் பாபத்து நித்தியம் பாபத்தையே பண்ணிட்டு பத்து காரியத்தையே நிச்சயம் பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கும் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் சித்திக்காதாம் பாபகிருத்தி வக்ர புத்தி இருக்கானே எது சொன்னாலும் அவரை குத்தம் சொல்லுவான் எதுலையும் கோணலாகவே பேசுவன் கோணலாகவே எது சொன்னாலும் மகாலயத்தை பத்தி சொன்னாரோ வாத்தியார் போய் சொல்லி கொடுத்துருக்காரோ ஜெயமன் வாத்தியார் என்னன்னு பாக்குறார் அவன்கிட்ட வரவே இல்லை கதைக்கு வந்தா கூட வெட்டி எப்படி ஒடுங்கி போடுவாங்க அவன்கிட்ட வரவில்லை நான் அமாவாசை தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு நான் நான் தொங்க வந்திருக்கிறேன் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் நம்ம சாஸ்திர தர்ப்பணங்கன்னு என்ன கேட்கிறேன் நச்ச வக்கரமத்தியம் நரஹான்னாள் வக்கர புத்தி உள்ள மனுஷனுக்கு புண்ணியதீர்த்தஸ்நானமே சித்திக்காது இப்படின்லாம் தோணும் விபரீதமா அதுக்காக சொல்றாரோ இதுக்காக சொல்றாரோ சாஸ்திரங்களிலேயே தப்பான எண்ணம் தோணுமா இது வக்கர புத்தி பொதுவாக தோணவே தோணாதாம் இவனுக்கும் புண்ணியதீர்த்தஸ்நானம் சித்திக்கலாம் நித்தியம் நீங்களோ தர்மத்தை நம்பினவர் தொந்து தர்மமதி நித்தியம் தர்மஜா சத்யசங்கரா நீங்களோ தர்மத்தை நம்பினவர் சத்யசங்கரா சத்யபூர்ண பிரபு सर्वपापेभ्यः भविष्यति உங்கிட்ட பாபமே இல்லை பிரம்மபுத்திரா ஏதாவது சொல்ப பாபம் இருந்தாலும் அந்த பாபம் போதும் விலகின்றாராம் சோமச்சந்திர மகர்ஷி यथा भगीरथो राजा ஈஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து பரம மங்களமாய் நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் துவாரகையில் வசித்து பக்த சம்ரட்சணம் பண்ணின மகா பாவனமான சரித்திரம் மகாபாரதம் பாண்டவாளுக்காக சுவாமி நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துல நூறு வருஷம் உழைச்சிருக்காள் அர்ஜுனனுக்கு குதிரை முதற்கொண்டு தேய்க்க போறாள் யுத்தத்துல தேய்ச்சி குளிப்பாட்ட போறாள் நாலு கையாலே சதுர்புதனாய் பக்தாளுக்கு தெய்வம் எவ்வளவு வசப்படும் என்பதை மகாபாரதத்தை படிச்சு பார்த்தா போதும் தெய்வம் குதிரை காசாரியாக இருக்கு அர்ஜுனனுக்கு என்றால் பகவானுடைய வசபாதியாக இருக்கும் தன்மை எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாமல் இருக்கு அப்படி பகவான் சர்வேஸ்வரன் பாண்டவாளுக்கு பரமானுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம் தான் மகாபாரதம் நித்தியம் நூறு கோதானம் பண்ற புண்ணியமாம் ஒரு மணி பாரதம் கேட்டா யோகோஷதம் கனகசங்கபுரம் ததாதி அது எப்படி கோதானம் என்னமோ ஊர்ல பத்து பேர் கோதானம் பண்ணினேன் அது சொல்வதற்காக பண்ணின கோதானம் இல்லை தங்க கும்பு குழம்புடம் தொண்டுக்கு பத்தாவது காமிச்ச பாத்திரம் எல்லா அக்னிஹோத்ரி அப்படிப்பட்ட உத்தமனுக்கு பண்ணின தானம் நூறு குலக்களை கண்டுகொள்ள சவத்சமாய் தானம் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த புண்ணியமா ஒரு மணி இப்படி நாம் ஆடி வாங்கிட்டு கேட்கிற பாருங்கள் சிரவணத்துக்கு ரோகோஷதம் கனகசிங்கபுரம் ததாதி விப்ராய வேத விதுஷேச்ச புஷ்ருதாய புண்ணியாஞ்ச பாரத கதாம் ஸ்ருயாச்சரித்யம் டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ற போது உட்காந்துண்டா என்ன படுத்துருந்தா என்ன குத்தி பண்றாரு எப்படியாவது உள்ளே மருந்து வரணும் அது மாதிரி எப்படியாவது காதல வேணும் பகவத் போனோம் போயிருந்தா நமக்கு அந்த புண்ணியம் கிடைச்சு வருது அப்படிப்பட்ட மகா பாவனமான சரித்திரம் மகாபாரதம் கோதானம் கோதானம் நூறு கோதானம் ஆச்சரியமாக பெரியவாழ்லாம் ஊடுவாள் வயசான வாழ்லாம் காப்பாள் தவனா திருக்கோக்கத்திலேருந்தும் சந்தப்பேட்டையிலிருந்தும் தீர்மபுரியிலிருந்து எல்லாரும் ஊடி விடுவாளா மகாபாரதம் புண்ணியம் புண்ணியம் தான் வராது இன்னும் ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நாடி அது இன்னும் அந்த ரத்த குழாயில் ஓடிட்டு இருக்கிற வேகம் குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது குழந்தைகளுக்கு வரணும் அது நம்ம பற்றியெல்லாம் கவலை இல்லை நமக்கெல்லாம் ஆயிடுச்சு காலம் குழந்தைகளை பத்தி தான் விசாரம் எல்லாம் என்ன நம்ம சிரமத்தை பத்தி என்ன புரியும் என்னை எவ்வளவு சிரமத்தில் ஈடுபட்டு நடத்துவன் என்ன இதை பத்தின ஸ்மரணமே வாழ்க்கை இல்லாமல்லாம் இருக்கு அவளை பத்தி தான் கவலை அவள் அஸ்திகாலா இருந்துட்டாலே ஆனா பின்னாடி இன்னொரு தலைமுறைக்கு கவலை இல்லை பகவான் வந்து காப்பாற்றி விடுவாள் குழந்தைகள் நல்லா இருந்தா தான் நாம் பரலோகத்திலையும் போய் சேமத்தை அறிய முடியும் அவன் அஸ்திகன் ஆனானேனா நமக்கு தர்ப்பணாதிகள்லாம் ஸ்ரத்தையா பண்ணுவேன் மகாலய பட்சத்தில் ஸ்ரத்தையா காதி குடிக்காம தர்ப்பணம் பண்ணி தனுஷாதம் பண்ணி நம்ம கரையேற்றுவோம் இல்லைன்னா ஏதோ வாத்தியாருடைய தொந்தரவு ஸ்திரீகளுடைய தொந்தரவுக்காக தர்ப்பணம் பண்ணுவோம் ஆத்துல நீ காதி கொடுக்காமனா ஐயார் உனக்கு போட்டு பண்ணுவான் அதான் பஸ்ஸும் இருக்கா ஔதகம் இருக்கு இருந்து போறான் நான் போய் சாப்பிட்டு போறான் இங்க புதுக்கோட்டையில கிடையாது ஒரு ஐயா கிடையாதா எட்டு விடுவோம் சுருக்க அதெல்லாம் தானா நடக்குது கோவில் குளமெல்லாம் கட்டாயாகாது தெரிஞ்சு இங்க நடக்கிறதுக்கு ஏதாவது கேட்கணுமா அதுக்கு ஏதாவது பிரயாசமா தானா அப்படி எப்படி நடந்துட்டு முடியும் ஏதாவது ஒரு கோவில் கட்டணும்னா நடக்காது ஏதாவது கோவிலுக்கு சொத்து இருந்தா அது எவ்வளவு இருக்கு என்ன எதுன்னு ஒன்னா இவ்வளவு சொத்துன்னு ஒன்னா அறாபத்து பேரா காப்பேன் குஞ்சு போச்சு ஏன்னா சுக்கு கட்டாயம் குஞ்சு போயிடும் தேசத்துக்கு அது நல்லா தெரியுது கோதாவரி பிடிச்ச முடியாது பீகார் போச்சுங்கிறா பீகார் எத்தனை தடவை போயிருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இங்கெல்லாம் அணை கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றும் போகவே இல்லை அணை கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் போடுதுன்னு இங்கே பார்த்தாலும் அணை கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அணை கட்டின ஜலம் வழிஞ்சி வர ஜலம் தாங்காமல் போடுதுன்னா அப்போ எப்படி இருக்கிற பாருங்க ஒழுங்கி போது ஜலம் இல்லை வேண்டாத போது வந்து பிச்சுக்கிட்டு போடுது இருபத்தஞ்சு தெரிஞ்சுது ரெண்டு லட்சம் தெரிஞ்சுது இந்த தவிர்த்து அடக்கம் உண்டோ ஒரு யாச்சகம் அடங்கிட்டு அந்த காலத்துல அங்க எல்லாம் ராவணாவணாவணான்னு சொன்னாலும் வெளியில பக்கம் இருக்கிற புண்ணு இந்த பக்கம் எல்லாம் பிச்சு இருந்தார் உடனே மறுபடியும் இன்னொரு இடத்துல காத்துங்கிறான் இதுங்கிறான் மழைங்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமோ தர்மம் இல்லை தர்மம் அப்படியே கும்மி போயிருக்கு தர்மத்தினுடைய பெருமை சரியில்லை ஏதாவது ஆபத்து வந்தா பணத்தை காசு செலவழிக்கிறீங்கன்னா தர்மம்னு கேட்கிற போது வருத்தப்படுறான் அவன் தர்மத்துக்காக பணம் கேட்கிறவாளை கண்டா என்னவா நினைக்கிறான் சத்ருவா நினைக்கிறான் மகாபாரதம் மகா புண்ணியமான சரித்திரம் நூறு கோதானம் பண்ணின புண்ணியம் ஒரு முகூர்த்தம் சோனம் பண்ணினால் ரெண்டு முகூர்த்தம் கேட்டால் இருநூறு கோதானம் பண்ணின புண்ணியம் தர்மபுத்திர பற்றி பேச பேச தர்மம் முடியாதா தர்மோ விவர்தி பீமனை பற்றி பேச பேசி கேட்க கேட்க நம்ம பாபங்கள்லாம் விலகிறதாம் மானசிகமா சிவாராதனம் பண்ணினவன் பீமன் பாபம் பிரணசியதி விருகோதர கீர்த்தனேன மனதினாலேயே கங்கா தீரத்தில் உள்ள சப்ததளம் உள்ள பிம்பங்கள்லாம் எடுத்து அர்ச்சனை பண்ணினவனாம் பீமன் இதெல்லாம் திரிதளம் நம்மூர்ல இல்ல சப்ததளம் கங்கா தீரத்திலே பில்வம் அதை மனதினால் எடுத்து வாரி குச்சினவனாம் பீமன் அகோராத்திரம் அர்ச்சனையாம் சிவார்ச்சனமான் அப்படிப்பட்ட பீமனை பத்தி சொல்லி கலகட்டோமையான நம்ம பாபங்கள்லாம் போர்தாம் பாபம் பிரணச்சியதி திருக்கோதர கீர்த்தனேன காதால கேட்டா புண்ணியம் கண்ணால பார்த்தா புண்ணியம்னு சொன்னா ஹிந்து அம்மா வீட்டுல பிறந்தா பார்க்கலாம் வேறு இன்னொரு மதத்துல அப்படி இல்லை சத்ரு வினஸ்வதி தனஞ்சய கீர்த்தனே அர்ஜுனனை பற்றி பேசி கேட்க கேட்க சத்ருநாசனம் ஏற்படுமாம் சத்ரு இருக்க முடியாதாம் அவனுக்கு அஹத்ரி சுதௌ கதயதாம் நகுலசாதேவர்களை பற்றி பேச பேச ரோக நிவர்த்தி ஏற்படுமாம் ஆரோக்கியம் உண்டாகுமாம் அதுக்காகத்தான் இத்தனை புண்ணிய புருஷாலையும் வச்சு அழைச்சிருக்காள் இந்த கதாநாயகர்களாய் மகாபாரதத்தில் ரொம்ப நாள் வாசிச்சு ஒன்றும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் வனப்பருவ சரித்திரம் மார்க்கண்ட இஸ்வாமி வந்தால் பூசாஸ்திரங்கிறாள் இத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு அவர் பிறந்துன்னு தெரியல ஆனா எப்படி அவர் இருக்கார் யசாஸ்யாத் பஞ்சவிம்சகா இருபத்தஞ்சு வயசாரிகாலாம் யோக மகிமையினால் எல்லாம் சிவாராகம் மார்க்கண்டே சுவாமி பரமேஸ்வரனை போய் ஆலிங்கனம் பண்ணிண்டு அவன் முத்து வந்தான் கதறினால் பத்தினேன் മാർക്കുണ്ടെ സ്വാമിയുടെ പത്നി ഇന്നും രണ്ടുപേരും ശാന്തി കല്യാണം കൂടാഹല്ലേ കൊണ്ടുപോകപ്പെടാതെ എന്നാൽ இவனை நேர கண்டு சொன்னாள் அந்த பதிவிரத்தை சிவாராதனம் பண்ணிட்டு இருக்காள் மார்க்கண்டேயன் அப்ப போய் சொன்னாள் அப்ப சொன்னானா வித்வான் பிரபுர பிரபுர்வா பாலோ யுவேதி கணனானகின சபாயம் அவலம் யவயம் ஹராமஹம் भूतानि कर्म परिपाकलशो हि मृत्युः வித்வான் வித்வான் பிரபுர பிரபுவ எவன் சொன்னாலாம் அந்த அம்மாவை பார்த்து அம்மா எங்களுக்கு படித்தவனாச்சே படிக்காதவனாச்சேன்னு கணக்கில் ரொம்ப படித்தவர் அவரை கொண்டு இல்லைன்னா பொக்குன்னு கொண்டு போடுவோம் இல்லை ஒன்றும் படிக்காதவன் அவன் எங்களுக்கு எவ்வளவு கொண்டு போறேன் அவன் பாட்டுக்கு இந்த ஊரில் தெரிஞ்சுக்கிட்டேனாலும் நாங்கள் விடுறதில்லை வித்வான் வித்வான் பிரபுர பிரபுவா ரொம்ப பெரிய பணக்காரராச்சு எத்தனை பேங்க்ல பணம் போட்டிருக்காரு அவருக்கு கூடுவா யமனா அண்ணனா கிடையாது அவனையும் கொண்டு போடுவோம் அப்பிரபுவா திருத்திரனாச்சே வாரணிங்கத்தையுமா கஷ்டப்படுறான் அப்படி இருந்தாலும் அவனை கொண்டு போடுவோம் பாலோ யுவே திகணஹின சபாயாம் குழந்தையாச்சே யுவாவாச்சே இந்த கணக்கெல்லாம் கிடையாது எங்க சபையிலே தர்மராஜ சபையில் இனி எப்படி நாங்க கொண்டு போறோம் தெரியுமா பூதங்களை பிராணிகளை மத்தியஸ்தாவம் அவலம் எவயம் ஹராமோ பூதானி அப்படி நடுநரை போடுறான் பாருங்க தங்க கிடையாது மத்தியஸ்தவரை அதுக்காக தனியா ஒரு கடையா அந்த கடையில போனா அவன் எடுத்து கொடுக்கணும் மத்தியஸ்தமா வாங்குறவன் கொடுக்குறவன் ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தனா இருக்காங்களா அப்படி ஒரு கடை இருக்கான் பெரிய டவுன் அவன் கணக்கா போட்டு கொடுக்கணும் அது மாதிரி மத்தியஸ்தாவம் அவலம் எவயம் ஹராமோ பூதானி பிராணிகளை நாங்கள் மது நடுநிலையாயிருந்து கொண்டு போறோம் நான் முக்கியுன்னார் தெரியுமான்னார் கர்ம பரிபாக வசோஹி முத்து கர்ம பரிபாக வசோஹி முத்து அவரவர்கள் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தக்கபடி கொண்டு போறவன் அல்லவா மிருச்சு ஆகையினாலே மார்க்கண்டே எனக்கு பதினாறு வயசாயிடுத்து கொண்டு போறோம் நாளா உடனே பரமேஸ்வரன் எங்கிட்ட போய் கட்டினுட்டார் அவன் பாதி பூஜை பண்றேன்னா அவன் எமலோகம் போறதுக்கு பயப்படல சிவாராதனம் பண்ண முடியாது எமலோகத்துல சிவலிங்கம் கிடையாதுன்னு அதுதான் சொல்லி சுவாமி வேரோட பேசி கேட்ட போட்டு கட்டி இருந்தால் பட்டியல் லிங்கம் முடிஞ்சு சுவாமி காரண காலால் இருந்தாள் அப்புறம் பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து மறுபடியும் मृत्युंजयन गेरहुंतु परमेश्वरनति त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योन्मुक्षीयमामृतात् இந்த மந்திரத்தை சொல்லி தான் விசூதி இருக்கணும் நித்தியம் அவன் விசூதி இருக்கிற போது இந்த மந்திரம் மூலம் திரையம்பகம் யாமகிற மந்திரத்தை அவன் முக்கிய பயமே கிடையாது இது முக்கிய ஜெயப்பிரதமான மந்திரம் இது பரமேஸ்வரன் காலனி காலால் எடுத்து மறுபடியும் பிரம்மாதி தேவர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடியும் பழக்க பண்ணினாள் அப்படிப்பட்ட மார்க்கண்டேய சுவாமி நிச்சயம் பதினாறு வயசு மதிப்பு நல்ல யௌவனமாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களாக இருந்தாளாம் மார்க்கண்டேய சுவாமி அப்படிப்பட்ட புண்ணியாத்மா பாண்டவர்களை பார்க்க வந்தாளாம் சுவாமி முதற்கொண்டு எழுந்திருந்து பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணினாளாம் எல்லாரும் ஆச்சரிந்து பகவத் குணம் சொல்லி நீங்கள் சொல்லி கேட்கணும்னாலாம் திரௌபதி ஆசைப்படுறாள் சுவாமி ஆசைப்படுறாள் சத்தியபாமி கேட்கிறாள் பாண்டவாள்லாம் கேட்கிறாள்னார் இப்படி சொல்லிட்டு இருக்கிற போது நார வருஷம் வந்தாளாம் அங்கு நாலு வருஷம் உனம் முன்ன வந்தாளாம் மார்க்கண்டேயன் வந்திருக்காள்னு உடனே பகவத்குணம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சத்தனாகி மனதை உருவப்படுத்தி தியானம் பண்ணி ஏகாகிரமா இருக்கணும் நாளாம் மார்க்கண்டேயர் எல்லாரும் ஏகாகிர சித்தாளா இருந்தாளா உடனே ஆரம்பிச்சு பகவத்குணம் சொன்னாள் போய் எதை ஆரம்பிச்சாள் பதிவிரதா மகாத்மத்தை போய் சொன்னாள் லோகத்துல ஸ்திரீகளால்தான் தர்மம் தங்கி நிற்கணும் என்பதற்காக பதிசிசூஷபண்ணின மகாபாகியசாலினி ஒரு புண்ணியசாலினுடைய சரித்திரம் சொல்லி ஒரு பிராமணன் பிரம்மச்சாரி வேதாத்தியாயி அஞ்சு மணிக்கு ஒரு கொக்க கொன்னவன் அபாரமான காய் தீபலத்தார் என்றவன் அவன் வந்து கண்ணால எப்படி சுட்டுப்பட பார்த்தான் இவனை அவன் மிரட்டினான் என்ன விடிகால கொக்க இவன் கொண்டிருக்கான அந்த வேதம் இவனுக்கு நம்ம கையில தபசு இருக்குன்னு நினைச்சுட்டான் இது ரகசியமாவத்திற்கும் சொல்லாம வச்சுருக்கணும்னு அவன் நினைச்சிருந்தான் அவளை போய் செவந்த கண்ணுடன் கண்ணுடன் இவன் மிரட்டி பேசினது ஜக்ரோதம் தபோதனா நானும் கொக்குள்ளே ரொம்ப மிரட்டாதேன்னு நானும் பெண் கொக்குள்ளே நாளாம் நம்மா ஸ்ரீபுரம் பெண் கொக்குன்னு கொக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு ஆறு சொன்னான் கோபத்தை விட்டு தேவா பிராமணம் யார் உத்தம பிராமணால் தெரியுமா கோபத்தின் அதிகாசியம் விட்டவர்கள் அல்லவா உத்தம பிராமணர்கள் தேவதெல்லாம் அப்படிப்பட்டவனத்தான் உத்தம பிராமணன் ஆகுதுபாள் நீ இத்தனை அத்தியனம் பண்ணவருக்கு இவ்வளவு கோபம் என்னதுக்குன்னு கேட்டாள் கண்டிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கோவிச்சுக்கலாமா அம்மா சொன்னாள் நான் பிராமணால போயிலாம் அவமானம் பண்ணல்லே மகாபாகியம் சீமதான் மகா புத்திமான்களான மகான்களான பிராமணர்களுடைய மகிமை எனக்கு தெரியும் நம்மா சொல்றார் நமஸ்வேளவாவா நினைச்சதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும் மனஸ்வேளவா விசாலமான மனமுடையவர்கள் வேத வித்துக்கள் அதெல்லாம் நான் நன்கு அறிந்தவள் நீங்க என்ன பார்த்து இப்படி சொல்லப்படாதுன்னு சொன்னால் உடனே கேட்டால் பிராமணன் பிரம்மச்சாரி நமஸ்காரம் பண்ணி நம்மாவே அம்மா இதெல்லாம் உங்களுக்கு ஆறு வந்து சொன்னாள் வெளியிலால் அங்க நான் கொக்க கீழே தள்ளுற பொழுது ஒத்துருக்கே ஒத்துக்கும் தெரியாது நீ வெளிய காலம் நடந்தது வீட்டுல நடந்தது உங்களுக்கு என்ன ஆச்சரியம்னு காட்டாளாம் அப்ப சொன்னாளாம் பலம் நுட்டாளாம் பாரு நுட்டாள் எல்லாம் பக்தாவுக்கு பண்ணிய சிசுகே நுட்டாள் அவன் பக்தாவுக்கு சிசுகளை பண்ண பண்ண குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாளாம் சிரமமா இருப்பாளாம் அதையும் தவிர்த்து தெய்வத்தேஸ்வரி சர்வேஷு பர்த்தாவே தெய்வதம் பரம் சர்வ தெய்வங்களுக்கும் சர்வ தெய்வங்களை காட்டிலும் பரதீவமாய் என் பர்த்தா அவனான் நினைச்சவள்னு சொன்னாலாம் அவிசேஷேண தஸ்யாம் தர்மம் விரோத்தமா எப்படி பூஜை பண்றேனோ அப்படி பர்த்தாவையும் பூஜை பண்றேன் தேவதைகளுக்கு எப்படி நமஸ்காரமோ அது மாதிரி பக்தான் நமஸ்காரம் அப்படி பூஜை பண்ற வழக்கம் நான் நாளாம் அபிஷேகம் தர்மம் சொன்னார் பிரமிச்சு போட்டான் பிரம்மச்சாரி பசிபுரத்துக்கு இத்தனை திருமையா இத்தனை வேதம் கத்தவனுக்கு அது புரியல உடனே அந்த அம்பா சொன்னாள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கல தர்ம தத்துவம் ஆகையினால எனக்கு ஒன்று गोपिका जीवनस्मरणम् कामितस्मरणम् தர்ம சூத்திரம் தெரிஞ்சு கொள்ளல ஆகினால ஒண்ணு பண்ணும் நாள் அம்மா பிரம்மச்சாரியை பார்த்து உனக்கு பரமகமான தர்மம் சிறந்த தர்மக்காரியனும் எண்ணம் இருந்தா நீச்சிலேன்னு ஒரு நகரம் இருக்கு ब्रह्मव्याघम् ततः पृच्छे गतेधम् प्रति ब्रह्मव्याघम् ततः पृच्छे गत्वा तु मिथिलाम् प्रति மிசிலாம் மிசிலாம் பிரதி மிசிலா நகரத்துல மகாத்மாவான தர்மவியாசன் ஒரு புண்ணிய புருஷன் இருக்கான் அங்க போய் கேடும் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த வேடன் மாதாபிதிருப்யாம் சுஷ்ரூஷு மாத்திருபிதிரு சுஷ்ரூஷ பண்றவன் சத்தியம் பேசுறவன் இந்திரிய ஜெயத்துடன் இருப்பவன் மாதாபிதிருப்யாம் சுஷ்ரூஷு சத்யவாதி ஜிதேந்திரியः मिथिलायाम् वसे வசேத்யாதா சதே தர்மான் பிரபக்ஷதி மிதிலா நகரத்தில் ஜனகதேசத்தில் பிரம்ம தேசம் அது பிரம்மவித்தான ராஜா இருக்கும் ஊரு அந்த ஊர்ல போய் அந்த மகாத்மாவை பார்த்தா அந்த வேடம் வியாசம் கஷாப்பு கடைக்காரனவன் சதே தர்மான் பிரவட்சதி தர்மத்தை உனக்கு உபதயம் நாள் சொன்னாள் அச்சுத்தம சர்வம் அதிகப்படியா ஏதாவது ஸ்ரீ புத்தியினால தப்பி சொல்லியிருந்தாலும் மன்னிக்கணும்னு கடைசியில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கின்றாள் அவள் என்னை ரொம்ப கோபமே இல்ல எனக்கு கஷேமத்தை நான் நீங்க சொல்லியிருக்கேள் ോസ്മി തവ ഭദ്രന്തേ ക്രോധക്ഷോഭമേ கோபங்கள்லாம் போயிடுச்சு முதல்ல நீங்க பர்த்தாவுக்கு சீசூட பண்ணிட்டு இருக்கிற போது கோவிச்சுக்கினே இப்ப அந்த கோபங்கள்லாம் எனக்கு போயிடுச்சு நான் பிரம்மச்சாரி என்ன ஆச்சு தெரியுமா உபாலம் எனக்கு பரமக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதா எடுத்து இல்ல அவனா மிதிலா நகரத்துல தர்மம் சொல்ற ஒரு கஷாப்புக்கடாக்காரன் இருக்காருன்னு எனக்கு தெரியுமோ நிச்சேயசம் பரம் பரமக்ஷேமத்தை கொடுத்ததாக இருக்கு நம்மாவே பரமமங்களே உங்களை போல வீட்டில் ஒரு ஸ்திரீ இருந்தா அந்த வீட்டில் என்ன குறைவு நீங்க க்ஷேமமா இருக்கணும் ஸ்வஸ்திதே சுகமிஷ்யாமி நான் புறப்பட்டு போறேன்னு அந்யாத்மசி கல்யாணி உங்க ஜென்மா சஃலமாயிடுச்சு பிரம்மச்சாரி எங்க அம்மாவை பார்த்து அந்யாத்மசி கல்யாணி யாருக்காவது இப்படி தோணுமோ மகாதன்யாயிச்சேன் உங்க ஜென்மாவே சஃலமாயிடுச்சு பிரம்மச்சாரி அந்த அம்மாவை பார்த்து கல்யாணி सम्प्रतस्थे समिधिलाम् कौतूहलसमन्तः अतिक्रामन्तः நிகிலானகரம் புரண்டானாம் பிரம்மச்சாரி சம்பிரதஸ்தே சமிதிலாம் அவனுக்கு உற்சாகம்னா கஷாப்பு கிட வியாபாரம் பண்றவன் தர்மஞ்சொல் வருங்கிறாளே என்ன ஆச்சரியம் நாளாம் இந்த பசுவிரதையனுடைய மகாத்மியத்தை பார்த்தான் திசீயம் சொல்ல போறாள் அத்தியாச்சரியம் இதுங்கிறாள் எத்தனையோ காடு எத்தனையோ பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் தாண்டி பல நதிகள் மலையெல்லாம் தாண்டி மிதிலா நகரத்துக்கு பத்து இருபது நாளாச்சாமன் போவதற்கு எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ நகரங்கள் எல்லாம் தாண்டிக்கிண்டு இந்த பிரம்மச்சாரியானவன் மிதிலா நகரம் போனான் ஜனகருடைய தேசம் அடி நகரை பத்தி சொல்லும் பொழுது பட்சிகளுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சு வராம அவர் பட்சிகளுக்கு ஆரோக்கியசாலையை கற்பிச்சவரா விருட்சத்திலே விருட்சத்திலே கம்பெல்லாம் கட்டி அங்க ஊசதங்கள்லாம் வச்சு அப்படி எல்லாம் பண்ணினவரப்போ இப்போ ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்ல ஒரு ஆஸ்பத்திரி வச்சுட்டா பிரமாதப்படுறது இப்போ இல்லை டாக்டர் போனாக்க பேஷண்ட் வெளியில் வரணும் அப்படிப்பட்ட கட்டடத்துக்கு பிரமாதப்படுத்துறான் சம்பிரசஸ்தே சந்திலாம் நம்ம தேசத்துல இங்கு நடந்த தர்மங்கள் எல்லாம் பார்க்கிற போது இப்ப நடக்கிறதெல்லாம் ஒன்னும் ஆச்சரியமா தோணாது அப்படி எல்லாம் தேசம் நம்ம தேசம் ब्रह्मोत्सव समाजीर्णाम् यज्ञोत्सवतीम् शुभाम् ब्रह्मोत्सव समाजीर्णाम् யஜ்னோத்சவதீம் சுபாம் எங்கு பார்த்தாலும் தர்மமாம் அவன் ரொம்ப அப்படி இந்த வெட்டையானாருனா தர்மம் பண்ணுவாரா காலம்புற ஏழு மணிக்கு வந்து உட்கார்ந்து குட்டியில ஏழு மணிக்கு ஸ்நானம் பண்ணி பஞ்சாட்சம் பண்ணிட்டு வந்து உட்காருவா ஒன்பது மணி மட்டும் ரெண்டு பக்கத்துல தேவாரம் சொல்லுவாரா வேண்டுவாறு வேண்டுவதை இவான் கண்டால் இது சொல்றபோது ஹோன் அழுவரா நேற்று கேட்ட வேண்டுவான் வேண்டுவதாவது மறுபடியும் சொல்றபோது ஹோன் அழுவரா பரமேஸ்வரன் அப்படி கொடுக்குறவாளா பத்தாள் எதை கோர்றாளோ அதெல்லாம் கொடுக்குறாள்னு அந்த சொல்ல பாட்டை சொல்றபோது ஹோன் அழுவ கண்ணால் என்ன கொடுக்குறாள் அப்படி கொடுக்குறவாளா பத்தாள் எதை கோர்றாளோ அதெல்லாம் கொடுக்குறாள்னு அந்த சொல்ல பாட்டை சொல்றபோது ஹோன் அழுவ கண்ணால் என்ன கொடுக்குறாள் ஒன்பது மட்டும் தானம் அப்படி தானம் பண்ணி இன்னும் சொத்து குறையிலேன்னு தர்மத்துக்காக மகாசிவராத்திரிக்காக வச்சு நாற்பது லட்சம் ரூபாய் இருக்குங்கிறார் தர்மம் பண்ணின குடும்பம் கூட போகவே இல்லை நமக்கு புரியல தர்மத்தினுடைய தத்துவம் நான் கூட பயன்படுறோம் எங்கு பார்த்தாலும் தர்மமாம் ஜனக பார்த்தாலும் நடக்கிறதாம் மகாமந்திரங்கள் மூன்று வேதங்களும் கால்காதில் விழுதான் சுகாம் நாள் ஒரு வீட்டிலேயாவது அகாலத்துல மரணம் வந்து கண்ணால ஜலம் விட்டது இல்லையாம் ஜனக தேசத்தில் ஏராளமான விமானங்களாம் விமானை நாள் மார்க்கண்டே சுவாமி விதேச தேசத்தை வர்ணிக்கும் பொழுது மிகலா நகரத்தை புரியல கல்கட்டாவில் போய் எங்க அத்தான கண்டேடோன்னு தங்காட்டான்னா அத்தான் உண்டோங்க எங்க அத்தான கண்டேடோன்னு கல்கட்டாவில் போய் வந்து போய் காட்டான் யாராவது பாஷையே புரியாதுங்க பதிலே சொல்ல மாட்டான் திமரா சொல்ல அது மாதிரி போய் இவர் பிரம்ம வியாசன் எங்க இருக்கான்னு கேட்டா புரியணுமேனு கவலைப்பட்டுக்கிட்டு போனாலாம் பெரிய பட்டமாச்சேன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு போகணும்னு தெரியுமா பிரம்ம வியாசன் அந்த ஊர்ல அதான் விசேஷமா பிரம்மனெல்லாம் ஓடி புண்ணியாத்மா பெரிய பசார்ல வச்சிருக்கார் கஷாப்பு கடை அங்க பார்வ கடை வியாபாரம் நடக்குது அதான் தர்மவியாசனுடைய கிரகம் நாளாம் பதினாயிரம் குவிச்சிருக்கான் பெரிய மார்க்கெட்டா இருக்கான் அவருடைய கடை தர்மவியாசனுடைய கடை अपश्यत् तत्र तं त्वातं सूनामध्ये व्यवस्थितम् மார்கமாஹிதமாம்சானி விக்ரீயந்தம் தபஸ்வினம் தானே உட்கார்ந்து திராசி முடிச்சு ஒரு பலம் ரெண்டனா ரெண்டு பலம் நாலனா விலை சொல்லி கொடுத்துருக்காளாம் அவன் விளைக்கிற போது என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா பகவன் நாமா சொல்லிட்டு இருக்காளாம் விக்ரீணந்தம் தபஸ்வினம் பகவன் நாமா ஹரே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா சங்கராநாராயணான்னு சொல்லிட்டு இருக்காளாம் வியாபாரம் பண்ணும் பொழுதும் இச்சீனம் தம் தபஸ்வினம் தபஸ்வின்றால் அப்போ மார்க்கமாகுலத்வாட்சக்கரே திருக்கடக்கி மாம்சம் வாங்க போற ஜனங்கள் கியூ வரிசையில் நிற்கிறாளாம் போய் பார்க்கணுமையான இந்த கியூ வரிசையில் நின்று போகணும் அங்க நிக்கிற கூட்டத்தை பார்த்தா இவர் காலம்பரம் பத்து மணிக்கு அங்க போயிருக்கார் ஆறு மணி ஆகும் இவர் போய் அவனை பார்க்கிற டைம் அந்த கிரமப்படி தான் போயாகணும் அதனால இவர் ரெண்டு மணி நேரம் நிற்க பார்க்க முடியாது இத்தனை கூட்டமும் வரிசையா போய் மாம்சம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் போக முடியும் ஆயினாரஞ்சியா ஒரு சந்தில போய் உட்காருவோம்னு ஒரு சந்தில மரவான ஒரு வீட்டு திண்ணையில மரவுல போய் உட்கார்ந்துட்டான் கண்ண மூடின்னு பிரம்மச்சாரி நினைச்சு நினைச்சு பாக்குறான் இந்த பத்திவிடத்தை வெடிகாலம் கொக்க சுட்டத்தை சொன்னத சொல்றதா இது தர்ம வியாகனம் போய் தர்மங்கேடு அந்த பிரபு சொல்லி ஒன்னெல்லாம் மாறிச்சு அவன் கச்சாப்பு கடையில உட்கார்ந்துருக்கிறவங்கிட்ட போய் நான் தர்மம் கேட்க வந்திருக்கிறத சொல்றதா உட்கார்ந்து போய் அந்த திண்ணையில மரவுல போய் உட்கார்ந்த உடனே தர்ம வியாகனம் அங்க வந்துட்டார் அங்க வந்து உட்கார முன்னால பரபரந்தோடி பதிவிரத்தை வந்தானாம் தர்மவியாதன் சீக்கிரமா வந்தான் நாள் மார்க்கண்டேயர் எப்படி வந்தான் நாள் அந்த கூட்டத்தில் இருந்து நாம் பார்க்க முடியும்னு உள்ள போய் உட்கார்ந்து நானாம் பிரம்மச்சாரி அந்த மரவுலையும் உட்கார்றதுக்குள்ள அவன் வந்து தானாம் சஹசா சம்பிரமோச்சிதா பரபரந்து ஓடி வந்தானாம் ஆஜகாமயதோ அஜகாமயதோ விப்ராஹா ஹித ஏகாந்ததர்ஷனே இந்த இடத்துல தனியாய் ஒரு மரவுல போய் உட்கார்ந்து இருக்கானோ இந்த பிரம்மச்சாரி அந்த இடத்துக்கு வந்துட்டானாம் தர்மவியாசன் அபிவாதயே இந்த பண்ணால் நாள் வந்து நமஸ்காரம் பண்ணினானாம் நீங்க பிராமணாள் அபிவாதயே துவாம் பகவன் ஸ்வாகதம் தே ஸ்வாகதம் தே திஜோத்தமா நல்வரவு நல்வரவு எங்க நகரமே க்ஷேமத்தடைஞ்சுடுத்து உங்களை போலத்த பிராமணால் வந்தா எங்க நகரத்துக்கே க்ஷேமங்கிறாராம் தர்மவியாசன் ஆகதம் தேஜோத்தமாபிவாதயே துவாம் ते द्विजोत्तमा अहम् जाथोऽहम् जाथोऽसि भद्रम् ते किङ्करोमि करोमि प्रसाधि माम् அவள் தர்மவியாசம் தாய் இவர் தர்மவியாசம்னு சொல்லிக்கலே அப்படின்னு சொல்லல ஆச்சாரியால் தர்மநாராயணன் ஒரு செட்டியாருக்கு பட்டம் கொடுத்தாரு கோர்ட்ல அவரை சாட்சிக்காக தர்மநாராயணன் நிற்கார் தர்மநாராயணன் நிற்கார்னார் அவர் போகவே இல்லை பேசாமல் இருக்கிறார் என்ன பேசாமல் இருக்கிறேன்னார் நான் என்ன தர்மநாராயணன் நிற்கார் நான் இருக்கல ஆச்சாரியால் சொன்னான்னு நான் நாராயணன் நிற்கிறேன் நான் என்ன தர்மமும் நான் சேர்த்துக்கலைன்னாரா அப்படி சொன்னாரா ஏன்னா புண்ணிய புருஷால் நம்ம தேசங்களெல்லாம் இருந்திருக்காள் அப்படி கேட்ட தேசத்திலே தர்மம் இல்லை அப்படியே ஒரு முடியாக பண்ணி விட்டான் எல்லாருமா சொல்லி என்னமா இத்தனை சீக்கிரம் பண்ணாமல் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் வியாசன் சொல்லிக்கலே தன்னை நான் வியாசன் சொல்லினாளாம் அஹம் யாசோ ஹி பத்ரந்தே நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஆஜ்ய பண்ணணும் நானாம் தர்மவியாசன் பிரம்மச்சாரிய பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே சொல்லிக்க ஆரம்பிச்சானா தானே நீங்க பேசாமல் இருங்கோ எனக்கு தெரியும் நானாம் வியாசன் ஏக பிரஜாயிருப்தோசி அந்த பதிவிரத சொன்னாலே பக்தாவத்து ஒரு ஒரு இன்னொரு இன்னொரு வரை கண்ணால கூட காணாதே உத்தமி சொன்னாலே அவளுக்கு ஏகபத்னின்னு பேரான் பொங்கல் அங்கு ஒருத்தர் சொல்லுவாள் தர்மம் வேடம் சொன்னாரே அந்த வேடனாக்கம் நான் நாளாம் எல்லாம் நான் தெரிஞ்சு விட்டேங்கிறான் நீ என்னதுக்காக இங்க வந்து அங்க என்ன நடந்தது நீங்க கொக்கை காயத்ரி பலத்தினாலே ஹுங்காரத்தினால கீழ் தள்ளினது அந்த அம்மா அவங்கள நானும் கூப்பிடுவேன்னு சொன்னது எல்லாம் எனக்கு தெரியுங்கிறான் தர்மவியாசன் ஆச்சரியம் பிரம்மச்சாரி பார்த்தால் இரண்டாவது ஆச்சரியமா இருக்கே அங்க அந்த அம்மா அப்படி சொன்னாள் நானும் கூக்குள்ளேன்னு அவள் அவளும் காட்டுல வந்து பார்க்கல எப்படி இருக்காலம் இவனும் அங்க வந்து பார்க்கல இரண்டாவது ஆச்சரியம் நினைச்சாராம் பிரம்மச்சாரி நாட்டுக்கு வரணும் நீங்கள் நாளாம் ரொம்ப கூட்டமா இருக்கேன் அதெல்லாம் இருந்தா நான் எங்க நாட்டுக்குள்ள அழிச்சு போயிருக்கேன் நாளாம் நீங்க முன்னாடி போகணும் தான் பின்னாடி வர என்ன ஆளாம் அதுலயும் தர்மம் அக்ரதஸ்துஜம் கிருத்வா கழிச்சுட்டு போனாலாம் பின்தொடர்ந்து தர்மவியாசன் ஆத்திர போய் சரணத்தாலம்ப தீர்த்தம் கொடுத்தாள் அர்க்கியம் கொடுத்தாள் ஆசமணீத்துக்கு தீர்த்தம் கொடுத்தாள் தர்மவியாசன் எல்லாத்தையும் இவர் வாங்கினாள் ஆசனம் கொடுத்து உட்காந்து வைத்தார் இந்த பிரம்மச்சாரியே தர்மவியாசன் பிரம்மச்சாரி திவ்யமான அரமண மாதிரி இருக்கு உள்ள போன கிரகம் அந்த கிரகத்துக்குள்ள ஆசனத்துல உட்கார்ந்த உடனே தர்மவியாசனை பார்த்து உங்களை பார்த்து ஒன்று கேட்கணும்னு மனசுல தோன்றுது நான் கேட்டா நீங்க வருத்தப்படாம இருக்கணுமே நாள் நான் வருத்தப்படலே கேளு நாள் கர்மை தத்வைன நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் கஷாப்பு கடை வியாபாரம் பண்றீர்களே எத்தனை மனுஷங்கள் எத்தனை மிருகங்கள் எத்தனை அஜங்கள் பதினாயிரக்கணக்கா குவிச்சு கிடக்கே மலையா ஆமா குவிச்சு வியாபாரமா பறந்து போறது மறுபடியும் வந்து இறங்குறது லாரியில கர்மை சத்வைன சதிருஷம் நமக்கு தெரியாது நிச்சயம் ஒரு ரூம் எவ்வளவு ஒரு ஒரு முனிசிபாலிட்டிக்கும் அதுல வருமானமா கவ்மை தத்வை நசதிருஷம் அவன் நாய நீங்கெல்லாம் அடிச்சா பொண்ணாய அடிச்சா அஞ்சனா முனிசிபாலிட்டியில ஒருத்தன் கொண்டு கொண்டுட்டான்டா புருஷனாய அடிச்சு கொண்டான்னா அவனுக்கு மூணுனா பிரசன்ட் இப்போ ஏழனா பெண்ணாய அடிச்சா புருஷனாய அடிச்சா அஞ்சனா பொண்ணாய அடிக்கிறது ரொம்ப பாவமா அதுக்காக ரெண்டுனா கூட இருக்கு பணம் கொடுத்து இப்போ காங்கிரஸ் ராஜ்யத்தையும் அடி நடக்கிறதுன்னு அதுலாம் ஒன்றும் குறவு இல்லை அதெல்லாம் நிறுத்த முடியாது ஏதாவது நல்ல காரியங்கள் ஏதாவது நடந்தா ஒன்றா நிறுத்திக்கலாம் கர்மை சதிருஷம் உங்களுக்கு தகுந்த காரியமா தோணுது இந்த கஷாப் கடை வியாபாரம் ஆனா என்னமோ பண்றதுங்கிறான் நம்ம அம்சங்கள் நீங்க உத்தமாள் பகவன் நாமா வியாபாரம் பண்றதை பாக்குற போது அழகா ஒரு படத்தை வச்சிருந்து பஜனை உள்ள உட்காந்து நாமா சொல்லப்படாதா மாம்ச வியாபார ஸ்தலத்துல உட்கார்ந்து நீங்க சொல்றத பாக்குற பொழுது கோரமான கர்மாவை பார்த்து நான் ரொம்ப தவிக்கிறேன் நான் பிரம்மச்சாரி அகுதப்பே பிரிஷம் தாத்த தவதோரேண கர்மணா பார்க்காதவன் அங்க ஆபரேஷன் நடக்கிற ரூம்ல போய் பார்த்த உடனே டாக்டர் எல்லாம் பார்த்து இத்தனை பேர் அஜெண்டு கட்டிட்டு வருஷம் இடையில கட்டுறேன் இத்தனை பேரா சேர்ந்து உத்தனை போட்டு அமைக்கி எத்தனை பாடுபடுத்துறேன் அவன் குலோபாரம் கொடுத்து சில பயனுக்கு பிடிக்காது அப்புறம் ரெண்டு சொம்பரம் விட்டு அம்மூணு சாப்பிட்டேன் குலோபாரம் அவன் இன்னொரு வந்து என்ன சொன்னார் ஐநூறு அறநூறு ஐநூறு ஆயிரம் அவன் ஒன்றும் பிடிக்கல சரி என்னன்னா அந்த பயலை விட்டு அம்மூணு விட்டான் அது போய் பார்த்தா என்ன தோணும் இப்படி ரெண்டு மூணு டாக்டரா சேர்ந்து கையை அமைச்சவனா போய் இங்க கத்தி அளவற்ற இடையின்னு கேட்கிறான் சொன்னார் யாகன் பிரம்மச்சாரி பார்த்து சிரிக்கணும்னு சொன்னால் நான் ஆரம்பிச்ச கடையில எங்க பரம்பரையா வச்சுக்கிட்டு வர காரியம் குலோச்சிதமிதம் கர்ம் கர்மேதாமகம் மகத்து எங்க அப்பா தாத்தானாடி என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியல அன்னியிலே இருந்தாலும் பெரியவாள் பண்ணிட்டு வந்தாள்னு சொல்றது ஒரு பெரிய மதிப்பு இப்போ இந்த நாள் பையன் என்ன சொல்றான் எங்க ஃபாதர் ரொம்ப இதா நடத்திட்டார் குடும்பத்தையும் இங்கிலீஷ்ல சொன்னான் ஏதோ அவர் குடும்பத்தை கண்டுட்டார் இந்த பையன் என்னமே சரியாக போறானா वर्तमानस्य मे जीवे कुरुमन्दारी स्मरणम् वर्तमानस्य मे धर्मे श्रीमन्नुम् माधुधाद्विजा இது என்னுடைய ஸ்வதர்மமாக்கம் நானா அப்படி சொன்ன தேசம் நம்ம தேசம் பிராமணம் பிராமணன் சொல்லிப்பான் பார்பர் தன்னை பார்பர்னு சொல்லிப்பான் என்னமோ கோட்டு கட்டிட்டு போற மாதிரி போறான்னு சங்கோஜப்பட்டு பிராமணால் திரும்ப எப்படி அரசியல் போறாள் ஒரு பை போய் என்ன கவலைப்படுவானே திருப்பி கொண்டு போனா பரியாசம் தான் எத்தனை நாளைக்கு ஒன்றும் பரியாசம் நம்ம விபூதி போட்டு போறதுக்கு பயப்படுறாரு இன்னும் பூஜம் போட்டு போறதுக்கு பயப்படுறாரு என் தலைவர் வேணா நடவுவேன் அவனுக்கா நான் பயப்படுறதா பயந்து ஏதாவது சாத்தியப்படுமா வர்த்தமானமே ஸ்வசர்மத்தில் போயிருக்கு அதுல இருக்கும் நான் என்னத்துக்கு பயப்படணும் ஸ்வசர்மத்தியாக அனுஷ்டிக்கிறேன் அது ரட்சிக்கும் என்னை ஸ்வசர்மம் பகவான்னாலே எப்படி நம்ம எந்த ஜென்மாவில எந்த தர்மம் பண்ணணும்னு விட்டுருக்காரோ அதுல போய் நாம் சங்கோச்சப்படக்கூடாது தேர்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி விட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காந்துல சட்டை போட்டுருந்தவங்களாம் பார்த்து தூக்கி போடுங்க அவன் டிக்கெட் கரெக்டரா இருக்க வேண்டியது இல்லை ஆறாவது வந்தாக்க இவரை கார்டை பார்த்துட்டு ஒரு தூக்கி போடும் வீட்டுல அடிச்சுட்டு வாங்கணும் இடிச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டே அங்கதான் வரணும் இவன் பாக்குற பார்வையிலே தெரியும் இருக்கேன் நான் ஸ்வதர்மானுஷ்டானம் பண்றேன் நீங்க அதுல சங்கோச்சப்படப்படாது நீங்க வருத்தப்படப்படாது கோபத்தை அடையப்படாதுன்னாலாம் பிராமணனை பார்த்து தர்மவியாசன் இது தானா ஆரம்பிச்ச காரியம் இல்லை பிரம்மாயின் தலையில எழுதின காரியம் விசாத்திராவிஹிதம் பூர்வம் ஈஸ்வரம் என் தலையில எழுதின கர்மாவானது கஷாப்பு கடை வியாபாரம் கர்மஸ்வ மனுபாலயன் என்னுடைய கர்மாவை நான் தெரியாது நடத்தின்னு வரேன் கிருப்பைதாமகம் மகது எங்க பெரிய வாழ்நாள் இருந்து இவ்வளவு பெருங்கடையானதுன்னு வருது நான் நடத்தின்னு வரேன் நாளாம் ஆனா நான் கஷாப்பு கடை வியாபாரம் பண்றதை மட்டும் பார்த்து தேழே பாக்கி நாம் பண்ற தர்மங்கள்லாம் உனக்கு தெரியுமா காலையில இருந்திருந்ததே எங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு பட்டு கட்டி திவ்ய போஜனம் பண்ணி சுட்டாலும் கஷாப்பு கிடைக்கு வர வழக்கம் பிரயத்னாச்ச குருத்தமா மணிக்கு மணி எங்க மாதா பிதாக்களை போய் தரிசனம் பண்ணி என்ன வேண்டும் கேட்பது இந்த மேல போய் அப்படியாக்கம் சிஸ்ரூடம் பண்றேன் அதை பார்த்து சந்தோஷப்படாம கஷாப் கடையை பார்த்துட்டு என்ன கோவிச்சுக்கிறியே அதையும் தவிர்த்து இந்த இது மட்டும் நான் பொய் சொன்னதில்லை சத்தியம் வதே நன்னா இருக்கிறவனை பார்த்து வருத்தப்படுவதில்லை இப்ப தேசத்துல என்ன ஆபத்து வந்தது தெரியுமோ நீ ஏன் என்ன இருக்கேன்னு கேக்குறேன் நான் நல்லா இருக்கணும்னு கேட்டா தேவை அப்படி சொல்லல என்ன நீ என்ன இருக்கே நீ ஏன் சட்டை போட்டுன்னு போறேன் கை சட்டையே நான் சட்டை இருந்துட்டா நீ சேவமா இருப்பியா அப்படி சொல்றான் சத்தியம் உத்தரையும் பார்த்து அசூயப்படுவதில்லை நல்லா இருப்பவர்களை பார்த்து அதையும் தவிர்த்து கேட்டு இல்லைன்னு இது வரையும் உத்தருக்கு நான் சொன்னதில்லை யதாசக்தி தக்கவாறு நான் நித்தியம் தானம் பண்ணிட்டு இருக்கேன் யதாசக்தி ததானி அப்படியே அர்த்தம் கொடுத்துட்டு இருக்கேங்கிறாள் தேவதாதிதி பிருத்தியாம் அவசிஷ்டேன வர்த்தரேயம் தேவதைகளுக்கு நிவேதனம் பண்ணித்தான் சாப்பிடுவது வழக்கம் ஆற்றல் பண்ற சமையல் இருக்கே அந்த சமையல் எனக்கு சமைத்ததே இல்லை தெய்வங்களுக்கு சமைப்பது அதிதிகளுக்கு போட்டு தெய்வங்களுக்கு நிவேதனம் பண்ணி வேலைக்கார ஆளுக்கு பிரிச்சு கொடுத்து மீதத்தை நான் சாப்பிடுறேன் நானாம் அவசிஷ்டே நவர்த்தையே யாராவது தப்பு பண்ணினவாள் யாராவது பொய்கி சொன்னவன் எனக்கு தெரியும் அவனை பார்த்து இப்படி பொய்கி மேடா பாதிப்பேரேன்னு நான் சொல்றதில்லை சிலவன் தோஷம் இல்லாதவனை பற்றி கூட தப்பா பேசுவனான் குத்தயாமியகம் நகர்நருகே பலவத்தரம் தோஷம் இல்லாதவனை பார்த்து தூஷித்து சிலவன் பேசுவன் அப்படின்னு நாம் பேசுவதில்லை பிராரப்தத்தினால என்னென்ன எனக்கு வருதோ அதை பார்த்து நாம் வருத்தப்படுவதில்லை பிராமணோத்தமா ஜென்மாந்தரத்துல ஒண்ணு பண்ணினா அந்த கர்மா விடாது அது அப்படியே சோத்தியமான पुष्पाणि கர்ம फलानि च கர்த்தாரமனுவர்த்தே இந்த கர்மாவானது போய் எப்படி போய் பிடிக்குமா இவன் எந்த ஊருக்கு போகட்டும் ஜென்மாந்திரத்தில் ஒரு கர்மாவை பண்ணிவிட்டான் அதுக்கு பலனை அனுபவிக்கல இந்த ஜென்மாவில என்ன அடுத்த ஜென்மா இவன் ரஷ்யாவில் போய் பிறந்தாலும் அந்த ஊர்ல வந்து பிடிச்சி விடுவான் அந்த கர்ம ஏவம் பூர்வகிருத்தம் கர்ம நான் நாஸ்திக தேசமாச்சேன்னு கர்மா அங்க போகாம இருக்காது பிடிச்சி இந்த பயில விழுக்கும்னே கர்த்தார மனுகயம் இங்கே அணுகுண்டு சாலையில அணுகுண்டு பண்ணிட்டு இருப்பான் இந்த பயில போய் பொக்குன்னு பிடிக்குமான் கர்மா குறவளையே ஏவம் பூர்வ கிருதம் கர்ம கர்த்தார மனுகச்சதி பண்ணிவிட்டா அது விடாதாமது அவன் போய் சுவாமி சரணத்துல ஒரு துளசியை போட்டுட்டோம் புண்ணிய கர்மா இது ஒரு சாதுவை நிந்திச்சு விட்டோம் இது பாப கர்மா இந்த ரெண்டு கர்மாவும் விடாது அப்படி சுத்தி சுத்தின்னு வருமாவது வாணிஜ்யம் ஜீவனம் இந்த ஊரில் க்ஷேமத்தை அடைவதற்கு காரணம் வியாபாராதிகள் சம்பாதனம் அர்த்தம் முதலியவைகள் பரலோகத்தில் க்ஷேமத்தை அடைவதற்கு பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் ब्राह्मणे सदा ब्रह्मचर्यम् तपो तपो मन्त्राः ब्रह्मचर्यव्रतम् தபஸு மகாமந்திரங்களை ஜபிப்பது பகவத் சுரூபத்தை தியானம் பண்ணுவது இதெல்லாம் பரலோகத்துக்கு பெரிய பரமசாதகமாக்கம் இது தப்பாக இந்த வேடம் சொல்றார் கடை ஜீவஹிம்சம் பண்ணினான் வியாபாரம் பண்ணுவது தப்பென்றால் ஜனகனுடைய ஊர்ல நான் குடியிருக்க முடியாது தப்பு பண்றவன் இந்த ஊர்ல குடியிருக்க முடியாது சுத்துப்படுவன் ஜனகன் ஜனகசேஹராஜர்ஷேமத்தை விட்டவனே கிடையாது இங்க அப்படி இருக்கிறவோ தப்பு காரியம் பண்றவன் இந்த ஊர்ல குடியிருக்க முடியுமா ஜனகசேஹராஜர்ஷேமஸ்தோ நவிஜ்யதே ஸ்வகர்ம நிரகர்ம நிரதா சத்வாரோபித்யோத்தம நாலு வர்ணங்களும் சுதர்மானுஷ்டானம் பண்ணியிருக்காள் இந்த ஊரில் மிச்சிலா நகரத்திலே அப்படிப்பட்ட தேசமாக்கம் இது நானாம் தர்மவியாசன் ஜனகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா தன் புள்ள தப்பு பண்ணினாலும் உடனே கொலை பண்ணிவிடுவர் என்ன தண்டனை விதிச்சிருக்கோ அந்த சத்த புரி பண்ணுவார் சயேஷ ஜனகோ ராஜா துர்வத்தமபி சேத்சுதம் தஞ்சம் தண்டே நிக்ஷிபதி நந்தலாபயதி தார்மிகம் தர்மம் பண்றவாளுடைய குடும்பம் பாடாமல் பார்த்துக்கிறான் ராஜா தம் புள்ள தப்பு பண்ணினாலும் சிக்ஷிச்சு விடுறான் குத்தவாளியை விடுவதில்லை தார்மிகால அலைய பண்றதில்லை கவலைப்படுத்துறதில்லை தஞ்சம் தண்டே நிக்ஷிபதி தார்மிகாளுக்கு மனதில் சுரு வராமல் பார்த்துக்கிறான் ஜனகன்னாளாம் பிரம்மன் கூப்பிட்டாள் இந்த பிராமணனை தர்மவியாசன் இந்த மாம்சம் வியாபாரம் பண்றதை பார்த்தேளை தவிர்த்து உன் ஜீவனம் நான் கொன்னதில்லையே நானா தர்மவியாசன் சூட்ச தர்மம் தெரியாம நீ என்ன சொல்றேன் ஒரு மிருகத்தை நான் கொன்னதில்லை யாரோ கொண்டு கொண்டு கொண்டு கொடுக்கிறான் பரேட நிகதான் பிரம்மன்னே வராகமோ காட்டுப்பன்றியோ மகிஷமோ மிருகமோ உன் ஜீவனையும் நான் கொள்வதில்லை வியாபாரம் தான் பண்றேன் கொள்வதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை விக்ரீணாபி சதான்வ அகம் நபக்ஷயாமி தெரிஞ்சுக்கணும் ஒரு துண்டம் மாம்சம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எங்க குடும்பம் சாப்பிட்டதில்லைங்கிறார் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடவும் பெரிய வேலைக்கு பெரியவன் வந்தா அவனுக்கு முதல்ல சம்பளம் கொடுக்க மாட்டான் அந்த கடையில எப்ப கொடுக்கவே சம்பளம் அவன் கேட்பான் எனக்கு தெரியும் நான் தரேன்னு மூணு நாலு மாதம் எம்பளம் கொடுக்க மாட்டா அப்புறம் எங்க புதுசா போய் வந்து பாடசாலையிலேருந்து கூடுவோம் போட்டுமே அங்க போய் இந்த பையன் கூடா கூடா இந்த காலெல்லாம் விட அரையனா விடைய பார்த்து ரொம்ப துண்டுவான் அவன் ஏன் திரும்பலன்னு கேட்க மாட்டான் கிடக்காரான் திரும்புவான் ரெண்டு மூணு மாசம் ஆகி திரும்பி இந்த பையனுக்கு அப்புறம் உடனே வாந்தி பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னிலேருந்து உனக்கு சம்பளம் பண்ணுவான் அவனுக்கு இவன் பண்ண ஆரம்பிச்சுட்டா உனக்கு நீங்க இருந்து சம்பளம் அந்த தேதியை போட்டுடுவான் என்ன தேதியோ இருபத்தொன்பதுனா இருபத்தொன்பது நீல இருந்து சம்பளம் ஏன்னா மரணா நோக்கம் பக்கோடா தான் எப்படி கட்டு வந்துருக்கோம் இப்படித்தான் கட்டுவான் கொமட்டும் பக்கோடா பார்த்தா விடமாட்டா அனுப்புறான் நித்தியம் வியாபாரம் பண்றேன் நான் தொட்டுவதை சாப்பிட்டதில்லைங்கிறான் ருத்துகாமினால் பத்னியை விட்டு பிரிந்ததே கிடையாது நான் மகல்ல போஜனம் பண்ணுவதில்லை ராத்திரியில தான் போஜனம் பண்ணுவது பகல்ல போஜனம் பண்ணாமல் ராத்திரியில போஜனம் பண்றவன் சதா சதோபவாசியாம் நித்தியோபவாசியாம் சுவாமி சொன்னார் நான் ஆறு பேருக்கு நமஸ்காரம் பண்றேன் நாள் பகவான் கிருஷ்ணன் யாராரு என்னாள் நித்யான்னதாதா சகுணாக்னிஹோத்ரி மாசோபவாசி சபூரதாச்ச வேதாந்தவிதி சந்திரசகசிரஜீவி ஷட்ஜீவலோகே மம வந்தனியாக நித்திய அன்னதாத்தா நித்தியம் அன்னதானம் பண்றவன் தாத்தா இல்லையுமே சொல்ல மாட்டார் அப்படி அன்னதானம் சில குடும்பங்கள்ல பண்ணுவார் எங்க பக்கத்துல இஞ்சி கொள்ளைன்னு ஒரு ஊரும் அந்த ஊர்ல அப்படிதான் அன்னதானம் வண்டிக்காரன் கொண்டு போடுவார் வண்டியோட போறவா ரோட்ல மறைச்சி சாப்பிட்டு போனோம்பா மாட்டுக்கு வைக்கல் போடுறது தீனி கொடுக்கறது எத்தனை பேர் வந்தாலும் அன்னம் போடுறது அப்படி போடுறது அவன் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்து திருட்டு வந்துச்சு அவ பிராத்தா கிடக்கு அன்னைக்கு காலம்பரம் போய் சுந்தரகுணியில் போய் சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப அசத்தியமான கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணா அவன் அந்த ஊர் மூக்க தீட்டுக்காரா எல்லாரும் ஒரே ஒரு ஊரு வடவண்ட கோடியில தீட்டு இல்லாதவா அவாத்துல கொண்டு போய் ரெண்டு மூட்டை அரிசியை ரெண்டு பேருமா பிராதாட்டில் தூக்கி போட்டுக்கிட்டு நூறு ரூபா பணத்தை கொடுத்து இந்த பதிமூணு நாளும் வந்தவாளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் உங்க காத்துல போனோம்னு அழுது ஆளா போய் அன்னைக்கே முதல்ல தீட்டன்னிக்கே அவன் கஷ்டம் வந்தவன் அன்னதானம் பண்ணேன் நான் என்னத்தை கண்டேன்னா சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் கர்மா துக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு சமம் வந்தது அப்படி போய் போட்டு வந்துட்டாருன்னா அவன் குடும்பத்துக்கு திருட வந்துட்டான் ராத்திரி நெல் வித்துட்டு இருந்தால் இருபது முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருட வந்துட்டான் ராத்திரி இரநூறு பேர்கள் வீட்டு சாதி இருந்தா பார்த்து போட்டு பார்த்தா ஏய் வண்டி மாட்டுக்கு கொண்டு சாதம் போட்டாலே வாடா அப்படின்னு சொன்னார் உங்க குடும்பம்னா போட்டான் வாடா வந்தேன்னு சட்டம் கட்டம் போடுறாங்கன்னு கண்டு போட்டாங்க ஏதோ ஒன்றும் எடுத்துன்னு போயிருக்கலாம் வாரத்தில் திருடம் வந்து வெளியில் போட்டாங்க இன்னும் வச்சுக்கும் வச்சுக்குங்கிறாலே கரியில தெரியுது சமூகம் சொல்ல போனான் தர்மத்தை நம்பி நம்பி ஆண்கள் சிஸ்டாலாம் விரும்பின தர்மத்தை சொல்றாளே என்ன தெரியுமா அவன் நெஞ்சுக்கு தெரியுதுன்னு சொல்றாளுங்கிறான் சமூகம் அவன் அனுபவத்துல தெரியுதுன்னு சொல்றாள்டா விரும்பின தர்மம் தர்மம் சொல்ல முடியும் கேட்க போறான் தர்மவியாசம் பிரம்மச்சாரி பார்த்து சதூபவாசியாக்கம் நித்யான்னதாசா சர்வமாக்னிஹோத்ரி பதினாறாவது வயசுல சோமயாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணணும் அது பெரிய பாக்கியம் பெரியவாள் சிதாமகாலப்பிரியா பதினாறாவது வயசுல சோமயாகமான விவாக அக்னியில ஆதானமா அவன் கல்யாணம் ஆன அஞ்சாறு அக்னிக்கு அந்த அக்னியிலேயே ஆதானம் சுவாமியாக அப்படி பண்ணாரா அதுக்கப்புறம் பராந்த பிரதிகிரகம் இல்லை தருமாக்னிஹோத்ரி யௌவனத்ரி அக்னிஹோத்திரம் என்ன பகுகாலம் அக்னியில ஹோமம் பண்ண வேண்டியது நஷ்டமா போடாம கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா மாசோபவாசி மாசோபவாசி சாந்திராயண பிராஜாபத்தியாதி கிருஷ்ணங்களை அனுஷ்டிக்கிறவன் பதிவிரதாச்சார பசிபுரத்தை பர்திருசூஷ பண்றவள் ஏகாந்த விதி பரமாத்மஸ்வரூபத்தை ஹிருதய கமலத்துல பார்த்தவர்கள் சந்திர சஹஸ்ரதி ஆயிரம் பொருள் பார்த்தவர்கள் சதாபிஷேகம் பண்ணிக்கிறாளே அவ இந்த ஆறு பேர்களையும் நான் நமஸ்காரம் பண்றேங்கிறாள் சாந்திராயணம் பிராஜாபத்திய கிருஷ்ணவர்த்தம் இதெல்லாம் அனுஷ்டிப்பது போலாம் பகல்ல சாப்பிடாமல் தந்திருந்தால் அவனுக்கு சத உபவாசின்னு பேரான் தர்மவியாசன் சொல்றார்னான் சத உபவாசி சதூபவாசி சதாத்ரிதான் பகல்ல போஜனமே பண்ணுவதில்லைங்கிறான் தர்மவியாசன் அபிச்சாரம் நரேந்திராணாம் இந்த ஊருள் தப்பான என்னை அக்கறைக்கு அனுப்பிச்சிருப்பான் ஜனகன் சுற்றுப்பண்ணை ராஜாக்கள் சரியா இல்லாதவனா தேசம் கெட்டு போடும் எங்க ஊர் சுசிலா நகரம் புண்ணிய தேசமா பாப தேசமானு குழந்தைகளை பார்த்து தெரியுங்கள் குழந்தைகளை போய் சுசிலா நகரத்துல ஒரு ஒரு குழந்தைகளும் திவ்ய ரூபத்தோடு கலாம் தர்மம் நடக்கிற தேசத்தில் இருக்கும் குழந்தைகள் தர்மம் இல்லாமல் ராஜா தர்மத்தை எப்ப கை விடுறானோ அப்ப தேசத்துல குழந்தைகள் எப்படி பிறக்கும் தெரியுமோ துளசி துளசீர் சாஸ்திர லக்ஷ்மீபாஹிபாச்சான்பாச்ச பதிராக ஜாயந்தே லம்பசூசுகாக எப்படி குழந்தைகள் பிறக்கும் தெரியுமா ஏஷ ஜனகோ ராஜா பிரஜாதம் பிரஜாதம்மேன பாசயதி ஊர்ல போய் பார்த்துட்டு வா ஜனகனுடைய தேசத்துல குழந்தைகள் எப்படி இருக்கு பாரு ஒரு ஒரு குழந்தைகளும் சொர்ண விக்கிரகமா இருக்கு பாருங்கிறான் தர்மவியாசன் अनुगृह्णन् प्रजाः सर्वाः अनुगृह्णन् प्रजाः सर्वाः स्वकर्म निरता स्वकर्म निरता सदा ஜனகன் ஒரு ஒரு வர்ணத்தையும் ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது பண்ணிட்டு வராளாம் மகாராஜா அப்படியாக்கம் இருக்கு தேசம் தான் தர்மவியாசன் தர்மவியாசன் சொல்றார் என்ன பார்த்து நீங்கள் இப்படி கோரமான கர்மாவை பண்றீங்களே எனக்கு எனக்கு என்னமோ மனது எரியுதுன்னு பாருங்க பிரம்மச்சாரி மழை தெரியுதுன்னு சொல்லும் பாருங்க சிலவன் அப்படி சொல்லிவிட்டான் அதனால தர்ம வியாசம் என்ன பண்ணினான் நான் இந்த கஷாப்பு கடை வியாபாரம் பண்றேன் ஒன்ன மட்டும் பாட்டு விட்டு நீ வயிறு எரியுதுன்னு சொன்னி நான் இன்னும் என்ன பண்றேன் அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ சொல்றேன்னு சொல்றாள் தர்மவியாசன் பிரசம்சந்தி மாணவா என்ன வைக்கிறவன் என்ன தூஷிக்கிறவன் ரெண்டு பேர்களையும் நான் ஒரே விதமா பார்க்கிறேன் பிரசம்சந்தி சுபரிணீதேன அத்தனை பேர்களையும் எனக்கு கஷ்டம்னு வந்து சொன்னா என்ன விஷம் வந்து கேட்டாலும் என்ன கொண்டாடினு வந்து கேட்டாலும் கொடுக்கிறேன் அவனையும் துப்தி பண்ணி போயிட்டு போ சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இவரடியா பிரச்சாரம் பண்ணின பயலையும் நான் உதவி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் கர்மணா தோஷயாமியம்